இதுவரை நம் மேனிக்கு இலகுவாக ஒரு பாதி நடந்து முடிந்தது போல மறுபாதியையும் நாம் ஆபியத்தோடு நோன்பு நோட்பதற்கும் அதன் இரவுகளை கண்ணியப்படுத்துவதற்கும் அல்லா ஜென்னு ஜலால் மின்வாலு நமக்கு தோஃபிக் செய்வானா பெரியவர்களே சகோதரிகளே நம்முடைய வளமையான தொடரில் இன்றைய தலைப்பின் தெரிவு நபி வழியே நல்வழி நபி வழியே நல்வழி என்ற ஒரு தலைப்பை நாம் தந்திருக்கின்றோம் பெரியவர்களே சகோதரர்களே உலகத்திலே நல்லவைகள் நல்லவர்கள் என்ற ஒரு வர்க்கம் உண்டு நல்லவர்கள் என்ற ஒரு பிரிவு வாழ்ந்தார்கள் வாழுகிறார்கள் வாழ்வார்கள் நல்லவைகள் என்று ஒரு அம்சம் இருந்தே வருகிறது இதற்கு பின்பும் அது இருக்கும் இந்த நல்லவர்களையும் நல்லவைகளையும் உலகத்தில் உள்ளவர்கள் எடை போட்டு தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ள முடியாமல் துடித்துக் கொண்டிருப்பதற்கு தான் இந்த தலைப்பை நாம் தெரிவு செய்து ஆராய்கிறோம் பெரியவர்களே சகோதரர்களே நல்லவர்கள் என்று உலகம் யாரையெல்லாம் வாழ்த்துகிறார்களோ யாரையெல்லாம் போற்றுகிறார்களோ யாரையெல்லாம் புகழுகிறார்களோ அவர்களில் அநேகர் மனிதர்களாகவே இல்லை மனிதர்களாக இல்லை என்றால் என்ன அர்த்தம் மனித பிறவிகள் தான் ஆனால் மனித குணம் உள்ளவர்களாகவே இல்லை அவர்களைத்தான் உலகம் போற்றுகிறது நல்ல ஒரு மனுஷன் சேர்றன்னா அவரோட தான் சேரணும் அவரை மாதிரி ஒரு ஆள் நாயக ஹயாத்திலே பார்க்கல என்றெல்லாம் சொல்லுகிறார் நல்லவைகள் நல்லவைகள் அன்பர்களே அது உலகத்திலே ஆக மோசமான அசிங்கங்களையும் நல்லவைகளாக தங்களுடைய தராசிகளே எடை போட்டு வைத்திருக்கின்றார் எனவே நல்லவர்களும் நல்லவைகளும் உலகத்துக்கு தேவை நாம் நல்லவர்களாக நடப்பது தேவை நமக்கு நல்லவைகளை தேடிக்கொள்வது தேவை இதற்கு தான் அல்லா ஜில்ல ஜலாது தீர்க்க தீர்க்கத்தரசிகளை அனுப்பினார் நபிமார்கள் ஆனம் அலை சலாம் அவர்களில் இருந்து நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் வரை கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் நபிமார்கள் உலகத்துக்கு வந்தார் இவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அவர்கள் கொண்டு வந்த அத்தனையும் நல்லவைகள் இதை அல்லா ஜெல்லு ஜலானுவாதுகு இப்பார் உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அந்த நல்லவர்களான தீர்க்க தரிசுகளின் தொடர் எங்கள் நபி முகமது சல்லா அலிசல்லம் அவர்களோடு முற்று பெற்றது அதுக்கு முன்னால சமூகத்தின் தேவை உணர்ந்து அவ்வப்போது காலத்துக்கும் நேரத்துக்கும் சமூகத்துக்கும் அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பொருத்தமான வழியிலே அல்லா நல்லோர்களான நபிமார்களை சப்ளை செய்து கொண்டு வந்தோம் முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் நபிமாரின் கடைசி அவர்கள் எந்த அளவுக்கு முழுமை பெற்றார்கள் நாள் வரை வரவேண்டிய நபிமார்களின் சேவையை முகமது சல்லா அலி செல்லம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்லை என்றால் இந்த பீர்ச மக்காமுக்கே கிட்டத்தட்ட ஐம்பது நபி தேவை வாழத்தோட்டத்துக்கு ஒரு ஐம்பது மாளிகாவத்துக்கு ஒரு ஐம்பது சிறுப்புனாமுடிக்கு ஒரு ஐம்பது இப்படி பார்த்தாலுமே எவ்வளவு நபிமார்கள் நபிமாரிகளின் வருகையை பூர்த்தி செய்த ரசூலுல்லா கிராம நாள் வரையும் வரவேண்டிய அந்த நல்லவர்களின் தொகுதியை அவர்கள் சம்பூர்ணமாக்கிறார்கள் எனவே உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கென்று ஒரு வழியை அவன் தெரிந்தெடுக்க வேண்டுமாக இருந்தான் அந்த நல் வழி யாருடைய வழி முகமது சல்லா அலி சொல்லக்கூடிய வாழ்வதற்கு இரண்டு வழி உண்டு எல்லாரும் வாழ்றதுக்கு எப்படி போட்டு உருட்டி பார்த்தாலும் ரெண்டு வழிதான் ஒன்னு அல்லா அவனுடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக காட்டிய வழி அதுக்கு சொல்றதே ஹிதாயம் இன்னொரு வழி நம்ம இஷ்டப்படி இஷ்டப்படினா சாதாரண பாசல் சொல்வார்கள் நினைச்ச மூப்புக்கு வாழ்தல் அது ஒரு வழி அந்த வழிக்கு பலாலத் என்று சொல்வார்கள் ஹிதாயத் என்பது நேரே ஸ்வர்க்கம் செல்லும் வழி பலாலத் என்பது நேரே நரகம் செல்லும் வழி எனவே இஷ்டப்படி வாழ்வது என்ற ஒரு வாழ்க்கை உண்டு அது அவன் ஆட்டுக்கு மாட்டுக்கு ஒட்டகத்துக்கு பிறந்திருந்தாதான் அப்படி வாழலாம் அவங்க வாப்பா ஆடு அவங்க பெரியப்பா ஒரு ஆடு அவங்க உமா ஒரு ஆடு அப்படின்னா நோ ப்ராப்ளம் அவர் நினைச்ச மாதிரி வாழலாம் இன்னொன்னு இஷ்டப்படி என்பது போல சிஸ்டப்படி சிஸ்டம் சிஸ்டம் சொல்வார்கள் அங்க ஒரு முறை ஒன்று இருக்கு பிளிவெனத்தினா பிளிவெனா ஒரு முறை ஒன்று அந்த முறையான வழிதான் யாருடைய வழி நாயகம் சொல்லல்லா சொல்லும் அவருடைய வழி எனவே வாழ்வதற்கு ஒரு வழியும் தேவை அந்த வாழ்க்கையை காட்டுவதற்கு ஒரு வழிகாட்டியும் தேவை அல்லா ரெண்டையும் தந்திருக்கின்றான் وما أرسلناك إلا رحمة للعالمين அவன் அந்த முகமது ரசூலுல்லாவை முழு உலகத்துக்கும் அருளாக அனுப்பியிருக்கின்றான் இஸ்லாம் வாழ்வதற்கு ஒரு வழி அல்லாவினால் ஏற்றுக்கொள்ள வழி அது என்னது இஸ்லாம் மார்க்கத்தையும் தந்திருக்கான் அந்த மார்க்கத்தின் படி வாழ்வதற்கு ஒரு முன்மாதிரியையும் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த முன்மாதிரியான வழிகாட்டிதான் முகமது ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எனவே நம்முடைய வாழ்வுக்கு அதை நல்வழியாக ஆக்கிக் கொள்வதற்கு ஒரே வழி முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எனவே நல்வழிதான் நல்வழி அதுக்கு மேல வழி ஒன்றும் இல்லை முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் தான் அந்த வழிகாட்சிகளில் அல்லாவினால் உலகத்திலே அனுப்பப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்றுகின்றவர்களே மிக மிக நல்லவர் பொருத்தமானவர் முகம்மது ரசூலுல்லா அல்லாஹ் குரான் சொன்னான் முகம்மது முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்கள் யார் தெரியுமா யார் தெரியுமா அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய ரசூல் தூவி கொண்டு வந்தவர்கள் உங்களுக்கு அல்லா அவர்களைத்தான் இந்த உலகத்திலே தெரிந்தெடுத்தான் நமக்கு தூவி சொல்லுவதற்கு பல்லதீனமாகும் அவர்களும் அவர்களோடு இருக்கின்றவர்களும் அவர்களோடு இருக்கின்றவர்கள் யார் யார் சகாபாக்கள் இப்படிப்பட்டவர்கள் சொன்னால் விடயத்தில் இஸ்லாத்தின் விரோதிகளின் விடயத்தில் அவ எவனா இருந்தாலும் ரசூலுல்லா கண்டிஷனா தான் நீங்க சில நேரத்துக்கு வளர்றீங்களே தானே அவன் காப்பிரா இருந்தாலும் தங்க பவுன் மச்சான் காப்பிர எப்படிப்பா தங்க பவுன் தீயா இருந்தாலும் பஸ்பம் மச்சான்னு சொல்லுவான் அவனாது அதை பீட்டி தான் மலம் மலம் தான் மூத்திரமா இருந்தாலும் பன்னீர் தான் மச்சான் அது எப்படிதான் பன்னீர் ஆகும் சொல்லி சரிதானே அல்லா சொன்னால் குஃபர்ல உள்ளவர்கள் நம்ம காத்திருந்தா காத்திருந்தான் நீங்க அதுக்கு தை கட்ட போ கட்ட உடுப்பாட்ட பவுடர் போட போவாராம் என்ன காபிரா இருந்தாலும் மச்சான் எங்கடவனை விட எவ்வளோ தேவையில்லை சொல்றான் இன்னால் இல்லாம எங்கடவன் தான் கஜதன் அடிக்கிறான் கொடுதான் நிற்கிறான் மோசமாக நடக்கிறான் அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அவன் களிமாவை ஏற்றுக்கொண்டவன் மற்ற பனிஷ்மெண்ட் இருக்குது இல்லாம இல்ல எல்லாம் உத உதன் உதப்பான் நரகத்துல போட்டு வாட்டி எடுப்பாதெல்லாம் வேற இவனுக்கிட்ட களிமா இருக்கு எப்பொழுதோ ஒரு காலம் அச்சுரி குண்டத்திலே நரகத்திலே வெந்த பின்பு அவன் கரை சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இவர் போனார்னா போனதே தான் இவர் வாய்ப்புக்கு கீப்பு ஒண்ணும் கிடையாது எனவே அவர்கள் விஷயத்தில் நீங்க கவனமா நட பெரியவர்களே உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தேர்தல்கள் என்று தேர்தல்களை சந்திக்கின்ற காலங்களிலே அரசில் என்ற போர்வையிலே நம்மவர்கள் நம்மவரை பற்றி பசிரங்க மேடைகளை தீய பூசி தள்ளுறார்கள் சேத்த பூசி தள்ளுறார்கள் மேல பார்த்து துப்புறார்கள் அது திரும்ப அவங்க முகத்திலே உழுவுறது தெரியல அதுலயும் இப்பன்னா குறிப்பா நம்ம நாட்டில் அரசியல் ஒரு சாக்கடை தான் சாக்கடைன்னு தெரியுமா போக்குளுக்கு வார தண்ணி அந்த தோட்டத்தில் வார தண்ணி இந்த தோட்டத்தில் வார தண்ணி எல்லாம் வார சரி முகமது ரசூலுல்லா காபிர்களோடு கண்டிஷன் கண்டிஷன் தான் நீ காப்பீர் நான் காப்பீரோன் ரசூலுல்லாவிடத்திலே ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள் தெரியுமா ஒப்பந்தம் எங்களுக்கு இடையில பலாய் வானம் நாங்க சேப்பா போவோம் பொம்பளைய தாரன்னா பதவி தாரன்னா அரபு நாட்டை எழுதி தாரன்னா எதுக்குமே ஒத்துக்கல சூரியனை சந்திரனை சேர்த்து கையில் தந்திடும் என் கொள்கை விடமாட்டேன் என்றுரைத்த நாயகமே கொள்கையை விடமாட்டேன்றதுக்கு என்ன சொன்னான் அட சூரிய சந்திரனை கொண்டாந்து என் உள்ளம் கையில வச்சாலும் எங்க ஆளு கொள்கையை ஒரு கஞ்சி கோப்பையில மாத்திடுவான் ஏதாவது கஞ்சி கோப்பு தார மச்சான் கஞ்சி கோப்பு சர்வத்தோடு தார மச்சான் மாசி வாட்டா ஒன்று தார மச்சான் ஐம்பது ரூபா தார மச்சான் நூறு ரூபா தார மச்சான் கொள்கை என்ன உம்மட ஈரக்கொலையும் கொண்டாந்துருவான் நீ பேசி உங்களோட உம்மட நெஞ்ச பொழந்து ஈரல் ஈரல் செட் அப்படியே கொண்டா எவ்வளவு தருவாய் ஐம்பது ரூபா ராய்ட் ஏன்னா உமா விட பொறுமதி என்னது தூள் நான் அன்னைக்கு சொன்ன டயனா விட பொறுமதி அப்படி எனவே ரசூலுல்லா கொள்கை காத்தவர்கள் அவர்கள் இது இயலாமை தென்பட்ட போது குறைசி காப்பீர்கள் ரசூலுல்லாவிடத்தில் சொன்னார்கள் அப்ப நான் இப்படி செய்வோமா எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒரு வருஷம் நாங்கள் சேர்ந்தவங்களோட அல்லாவை வணங்குறோம் அடுத்த வருஷம் நீங்களும் நாங்களும் எல்லாம் சேர்ந்து அரோகரா சொல்லுவோம் எங்கட பொழ்பூர்வ நொத்தன் சாபாக்கின்ற காலத்துல இருந்தால் செல்லுவான் நாயகமே நல்ல நாயகமே சரின்னு செல்லுமோ ஒரு வருஷத்துக்கு அவனல் வாரானே அடை மாடு ஒரு நீ ஓ அப்படி ஒண்டிக்கனா அதனால ரசூலுல்லா சொன்னார்கள் வானாட்டா வானம் ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து அல்லா அல்லான்னு சொல்லணும் எங்களுக்கு அந்த அளவுக்கு இஸ்லாம் பங்களோட்டு இல்லை காப்பிரோன் நபியை சொல்லுங்கள் யா வடிக்கட்டில காப்பிரிகளே நீங்கள் வணங்குபவைகளை நாம் வணங்க மாட்டேன் அது ஒரு நாளும் சரி வராது இதை மடக்கி மடக்கி சொன்னதன் பின்பு கடைசியா சொல்ல சொன்னான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுக்கு உங்களோட கொள்கை உங்களுக்கு உங்களோட மார்க்கம் எங்களுக்கு எங்களோட மார்க்கம் எங்களை அதில் நீங்க மாட்டி வைக்கலும் நினைக்கவும் மாட்டாம் நாங்கள் அதுக்கு வரவும் மாட்டோம் நான் வணங்குபவனை நீங்க வணங்க போறதும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் எங்கடையில ஒரு வருஷம் வியாபாரம் சரி வாரல கிழமை கொடுக்க சும்மா தொழுற வருஷத்துக்கு ரெண்டு நாள் குத்தமா சொல்லுறேன் சுண்ணத்தை எடுத்திருந்தாலும் சரி முழுசா போட்டிருந்தாலும் சரி இஸ்லாத்தில் இல்லை அவன் இஸ்லாத்தில் இல்ல முஸ்லீம் என்றால் அஞ்சு நேரம் சொல்லுவோம் அஞ்சு நேரம் எங்களுக்கு சுண்ணத்தை எடுத்து சுண்ணத்து தானே இப்ப எத்தனையோ முஸ்லீம் அல்லாத டாக்டர்மாரும் எடுக்கிறாங்க முஸ்லீம் அல்லாத கொள்கை கொஞ்சம் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக ஹா ஓ போடுற அதுக்கு பேர் பெறார் இஸ்லாத்துல பெறார இல்லை கொலாத்துல ஈக்கிற பெறாரைக்கு முஸ்லீம் போறதுக்குள்ள அனுமதியும் இல்லை இல்ல நாங்களும் சிங்கள நாட்டில் இங்கே சுட்டி அவங்களோட போயிட்டு அப்ப அவனா தொலைஞ்சு போ வேற மாத்தீங்க சோம பாலந்து இதுலயும் இதுலயுமே இல்ல குந்தீனுக்கும் மலியதீன் உங்களுக்கு உங்களோட மார்க்கம் உங்களுக்கு எங்கட எங்கட ஈரக்கொலை மாதிரி எங்கட ஈரக்கொலை மாதிரி ஈரல் இழந்துட்டு வாழையிலுமா இஸ்லால இழந்துட்டு வாழையிலுமா இல்லா விளங்குவோம் தெரிஞ்சுக்கோங்க அன்பர்களே நண்பர்களே முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா கொள்கை கொள்கைவாதி இரண்டாவது அவர்கள் மத்தியிலே அன்பு அந்யோன்யம் பாசத்தோடு நடப்பார் பெரியவர்களே சகோதரர்களே நம்மவர்கள் நம்மவர்களின் வளர்ச்சியை காண சகிக்கிறார்கள் இல்லை ஒரு முஸ்லிமானவன் தலை தூக்கினால் முதலாவது ரேடியேட்டர் போயில முஸ்லீம் ரேடியேட்டர் என்ன சொன்ன கல்வி கொதிக்குது book book book book book book book நீக்கலாம் அதே பார்த்தா வந்தா வர்த்தான் நேற்று எங்க ஈந்தான் இன்றைக்கு எப்படி ஈக்கான் பானை ஒண்ணு மச்சான் மச்சான் மச்சான் மச்சான் மச்சான் இவன் ரேடியேட்டர் போயிலாகும் அன்பர்களே மிச்சமானான் என் அனுபவத்துல நான் பார்த்துக்கிறேன் சொந்த நானா ஒன்று விட்ட சகோதரன் பவர் ஐயா தம்பிக்கு தாங்கவில்லை அதுவாக மவன் நல்லாயே வாப்பாக பிடிச்சமில்லை வாப்பா அவனை நான் என்ன செய்யறது பாருங்க இவர் இந்த பவர் இவரோட இவருக்கு மூஞ்ச கலை விட்டா சரி அப்படின்னு ஒருத்தர் நான் பார்த்து என்னடா வாப்பாக்கு இன்னும் இறக்கமிக்கு போல பிள்ளை பேபியல் தான் உள்ள கலியை ஒரு கிலோன்னு போடுவார்கள் நாசனே அவருக்கு கல்வி கொள்றார் அசரத் உங்களுக்கு விளங்கி இல்ல மூஞ்ச கழுவுண்டா என்ன தெரியுமா நெருப்பு தண்ணி ஊத்துறேன் எப்படி இன்னும் சிலர் பேர் வச்சு யார்கள் ஒழுவெடுத்து விடுங்க மச்சான் ஒழுவெடுத்து விடுங்க மச்சான்றார்கள் கோட் வாட் அப்படின்னா என்ன நெருப்பு தண்ணி ஊத்திடுங்க கொலை செய்வதற்கு கோட் வாட் என்ன அப்ப கத்தனா பண்ணி விட்டுருவாங்க நான் பார்த்து அடே பாவம் இத்தனை வயசாவையும் கத்தனா செஞ்சு இல்லையோ பையன் போங்களே இல்ல அசரத் தெரியா கத்தனா முஸ்லிமே நீ உன் சகோதர கொள்ளுறாய் ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஒரு சகோதர முஸ்லிமை கொலை செய்தால் அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் அவனுக்கும் களிமா இருந்தாலும் விமோசனம் இல்லை அவன் நரகத்திலே தான் கடைசி வரும் ஒரு மூவினை ஒரு மூவின் கொலை செய்வது அல்லாக்கு இஷ்டமில்லை நவீன உலகம் அதை மாற்றி அமைத்து அந்நியர்களோடு உறவாடுவதும் தன் இனத்தை சார்ந்தவனை கொலை செய்வது மானத்தை வாங்குறது அவனை பத்தி கேவலமா பேசுறது அத்தனை பயணம் தங்களுக்கு மத்தியிலே அன்போடு நடப்பார் இவர்கள் யார் உங்களுக்கு நல்வழி வருவதற்கு யாரை பின்பற்ற சொன்னதோ அவர்கள் தராவும் அவர்களை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்றால் ருக்கு சுஜூத் உள்ளவர்களாக காண்பீர்கள் அப்படி என்றால் உங்களுக்கு யாரை நல்வழிக்கு அல்லாஹ் தலைவராக்கி தந்தானோ அந்த லீடர் முகமது ரசூலுல்லா தொழுகை உடையவர்களாக இருப்பார் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் அவங்களுக்கு தலை இல்லை ரசூலுல்லா சொன்னார்கள் தொழுகைதான் உடல்ல தலை தலை மாதிரி எக்ஸாம்பிள் தொழிலுக்கு உதாரணம் உடலிலே தலை தலை இல்லாதவன் என்னது மண்டபமா மண்டபம் இங்கு இந்தியால ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல முண்டம் தலையில்லாத முண்டம் அவனை மோச்சரியில போட்டாலும் அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் யாரும் இப்படி கண்டுபிடிக்கிறோம் பொக்குள் பொக்குள் அடே பொக்குள் எல்லாத்தையும் தொப்புளி என் தொப்புள் இந்த மாதிரி தொப்புளி அடே தொப்புளை வச்சா கண்டுபிடிப்பாங்க தலை தலை இல்லாட்டி யாருண்டே இல்லை தொழுகை இல்லாட்டி என்ன இல்லை என்ன இல்லை முஸ்லிம் மாமலர் சொல்லா தொழுவார்கள் தொழுகை உள்ளவர்கள் ஏன்னா தொழுகிறவனுக்கு தான் சிஸ்டம் தெரியும் எப்படி தக்பீர் கட்டினான் ஒரு பூ போறான் நிலைக்கு வாரான் சமையெல்லாம் நிமன் ஹமீதா அந்தக்குள்ள கையை தூக்கி விடக்குள்ள யாரோ தெரிஞ்ச ஒரு முன்னுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கத்தான் வந்ததுக்குள்ள கொஞ்சம் நீங்க வாரன்னு சொல்லுவானே அவனாவது நீ அத்தி ராஜா வாய்ந்தாலும் நான் சலாம் கொடுக்க காட்டியும் இது என்று நினைப்பார் சிஸ்டம் இது யாருக்கு தெரியும் தொழில் உள்ளவனுக்கு தான் வாழ்க்கையில யாரோட எப்படி எப்படி எந்த நேரத்தில் நடப்பதெல்லாம் தெரியும் தலையில்லாத உண்டங்கள் சமூகத்தின் தலைவர்கள் அவனே தொலை மாட்டேங்கிறான் புள்ள குட்டியே தொலை மாட்டேங்கிறேன் அவனுக்கு இஸ்லாம் தெரியல ஹலால் ஹராம் தெரியல எப்படி நீங்க பின்பற்றுவீங்க உங்களுக்கு எப்படி நல்ல காலம் பறக்கும் நல்வழி பறக்கும் يبتغون فضلا من الله ورضوانا முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் எப்போதும் அல்லாவுடைய பொருத்தத்தையும் அவனுடைய ஒப்புதலையும் நாடியவர்களாக இருப்பார் எவன் என்ன சொன்னாலும் யார் எப்படி பேசினாலும் அவங்களுக்கு தேவை அல்லாட பொருத்தம் சகோதரிகளே பெரியவர்களை நீங்க நம்புவீங்களா நாங்க என்ன தூசணமா பேசுறோம் சொல்லுங்க நீங்க பேச மாட்டேங்க தராவிக்கு பொருள் பயான்ல தூசணமா பேசுறோம் கொத்துபால மிம்பர்ல நாங்க என்ன நாடகமா நடிக்கிறோம் பெரியவர்களே சகோதரிகளே நாங்க என்ன கஞ்சாபின் வியாபாரமா செய்வோம் எங்க மனைவி மக்களை கொண்டு போய் ரோட்ல விபச்சாரிகளை மாதிரி உடுப்பாட்டிக்கிட்டு கோல் பேஸ் மாதிரி இடங்களை போயிட்டு சீரழியவா செய்யறோம் ராத்திரி பகை நாங்க என்ன செய்யறோம் எதுக்காக கத்துறோம் எது சொல்றோங்கிறது சூரியனுக்கும் தெரியும் ரோட்ல போற நாய்க்கும் தெரியும் நாய்கிட்ட கேட்டாலும் சொல்லும் எல்லாம் பாவம் ஒரே அல்லார சொல்ல பத்தி சொல்லி கொண்டு போவோம் பாசையில் நம்ம இளவும் பெரியவர்களே சகோதரிகளே குறைஞ்ச பட்சம் வாரத்துல ஒரு நாள் நாச்சிடும் அது பறக்கத்து தெரியும் கிழமையில ஒரு நாள் டெலிபோன்ல எவனோ ஒரு ஆட்டுக்கு பிறந்தவன் எங்களை தூசணத்தால ஏசதான் செய்யணும் இல்லை ஆமாங்க ஏன்னா மனுஷனுடைய நிலையை அப்படிதான் நான் பதில் சொல்றேன் நம்முடைய பொருத்தம் அல்லா நாங்க பயில ஒப்படைக்கிற அல்லா இடத்துல உடனே சொல்லுவோம் யாருலா உன்னை பத்தி கத்துறமா இல்லையா அதுக்குதான் இந்த செருப்படி எனவே நீனே பார்த்துக்கோ எங்களுக்கு ஒரு சைன் கிடைக்கும் ஒரு இஷாரா சைக்கிளை ரைட் ரைட் ரிசீவரை நான் ஜிப்ரீல் அலை சலாத்திட்டு பாடம் கொடுத்துருக்கிறேன் மீகாயில் அலிஸ்லாத்திர பாடம் கொடுத்துருக்கிறேன் இஸ்ராயில் அலை சலாத்திட்ட பாடம் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தாலும் நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம் யாரெல்லாம் நல்லதா போச்சுன்னு கூத்து போட மாட்டோம் வானா யாரெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வாழட்டு பிள்ளை குட்டிக்காரனா இருப்பான் அவனை நம்பி பத்து குஞ்சு இருக்கும் வீட்டுல அப்படிதான் சொல்லுவான் நபியே நீங்கள் ஜனங்களுக்கு போதனை செய்யுங்கள் நல்லதை சொல்லுங்கள் உங்க வேலையே அதுதான் இன்னமான் அந்த இல்லாமல் தவல்லாவக்கப்படும் நீங்க யாருடைய வம்புக்கு போறவர் அல்ல போக்க வச்சுக்கிட்டு அடே தொழுறியா இல்லையா தும்மன்னு தருவன் தொழுறியா இல்லையா ஜமாத்துல வாரியா இல்லையா மைக்கத்திய அதெல்லாம் அதெல்லாம் வாழ நபியே அது உங்களுக்கு வேலை இல்லை நீங்க சொல்லுங்க இல்லாமன் தவல்லாவக்கப்பர் நல்லதை கேட்டுட்டு வாரவன் வரட்டும் தொலைகிறவன் அவன் என்ன பண்றானோ அதுக்கு அதாபல் அக்பர் சொன்னா பெரிய அதாபம் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் சொல்ல நீங்க சொல்லிக்கணும் கேட்டுக்கிட்டு வர்றவன் வரட்டும் போறவன் பெரியவர்களே சகோதரே முகமது ரசூலுல்லா அப்படிப்பட்டவர்கள் அவர்களோடு நிற்கின்றவர்களும் அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய மந்திரிமார்கள் ரசூலுல்லாவுடைய கருணாட்டு யாரு நான் பேச மாட்டேங்கிறீங்க சஹாபாக்கள் ذلك مثلهم في الانجيل இந்த உதாரணம் ரசூலுல்லா பிறந்த பிறகு சொல்லப்பட்டதல்ல அவங்களோட குணம் நடை முன்மாதிரி எதுல சொல்லப்பட்டது இஞ்சி வேதம் தெரியுமா இஞ்சி இஞ்சி கஞ்சிக்கெல்லாம் போடுற அது மட்டும் இஞ்சி இல்ல நாலு வேதம் நாலு வேதங்களில் குரான் வந்ததும் மற்ற மூன்றுடைய செயல்பாடு மாற்றப்பட்டு விட்டது அதிலே ஒரு வேதம் இஞ்சில் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது ஈசா இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் எனவே அது கூட சொல்லப்பட்டது உங்களுக்கு நல்வழிக்காக அனுப்பப்படும் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி இருப்பார் எனவே இமாம் ரஹமத்துல்லா ரஹமத்துல்லாலி அவர்கள் கூட முகமது சல்லா அலி செல்லம் அவர்களின் அந்த பண்பை பற்றி சொல்லுகிறார்கள் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தோடு இந்த நல்வழியை உலகத்தில் உண்டாக்கியிருப்பார்கள் நலம் தூ சுண்ணத்தமன் ஆயலாம இலா கதமா இமாம் சொல்லுகிறார்கள் உலகமே உறங்குகின்ற போல கால்கள் வீங்க எழுந்து தொழில் ஒரு நல்லவராக திகழ்ந்த முகமது சல்லா அவர்கள் உருவாக்கிய நல்வழிகளை சுண்ணத்துகளை நான் கையுக்கு தெரியார்கள் வளர்த்து சுண்ணத்தை முகமது அந்த நல்வழி எல்லாம் நான் தவற விட்டுட்டேன் என்றார்கள் யாரு இமாம் நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கை உதறணும் ரசூலுல்லாவுடைய ஏதாவது நம்ம கிட்ட இருக்குதா ரசூல் சல்லா அலிஸ்லத்துடைய ஏதாவது சுண்ணத்தில் இருக்குதா அந்த குரான் நேற்று சொன்னேன் உண்ணுங்கள் பறகுங்கள்ன்ற மாதிரி நம்மகிட்ட ரெண்டே ரெண்டு சுண்ணத்து தான் இருக்கு ஒன்னு நமக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமான பேர் மக்களே நுனிய அறுத்து போட்டிருக்கிறார்கள் சத்துனா மாஷா அல்லா அது சரி செஞ்சீங்களே வாப்பா அது இல்லாட்டி உங்களை எப்படி அடையாளம் காண்றது அந்த ரெண்டு நாளே உங்களுக்கு இவ்வளவு பவர் சொல்லலாம் ரசூலுல்லாட எல்லா நல்வழியும் பின்பற்றினீங்கன்னா நீங்க வானத்துல மின்ன நட்சத்திரங்கள் அளவுக்கு மாறிடுவீங்க பாப்பா நல்லா உயிர்ப்பா பார்த்தேங்க உண்மையிலே அருவமான இல்ல அச்சுப்பதையோ யூதர்கள் நசாராக்களுடைய ஏற்பாடுகளும் அல்ல சதி திட்டமும் அல்ல அருவமான நிலையம் என்ற துண்ட பிச்சு தின்றுருக்காங்க நான் ஏன் சொல்ல வர்றேன்னா அவ்வளவு அழகா வீட்டில் உள்ளவங்க குரான பாக்குறாங்க ஸ்கூல் புஸ்தம் பிரவுன் பேப்பரால கவர் போட்டு செலோ பேப்பரால அதுக்கு மேலால கவர் போட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அதுல பேர் அட்ரஸ் ஊடு எத்தனை வகுப்பு படிக்கிறதெல்லாம் போட்டு பத்திரமா வைக்கணுமா என் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க விளையாடுவோம் நாளைக்கு இவனை கொண்டு போடுவார் ஸ்கூல்ல பிரின்சிபல் எல்லாம் செக் பண்றாங்களாம் இதெல்லாம் பாக்குறாங்களா நவத்தை பாக்குறாங்களா நவம் வளர்ந்திக்கான்னு பாக்குறாங்களா கவர் போட்டிக்கான்னு பாக்குறாங்களா எவ்வளவு கவனம் எவ்வளவு கவனம் அதுல அர்வமான ரஹீம் இல்லை இது மாதிரி இடையில இடையில எத்தனையோ தாள் இல்லாம இருக்கு நேரம் பின்னுக்கு பின்னுக்கு வர்றவன் வாதித்தான் சொல்லுவான் இது இப்ப குரான் நல்லா சுருக்கிட்டான் எல்லாம் சுருக்கம் தானே இப்போ தராவி சுருங்கி போச்சு தஸ்தி தொழில் தொழில் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படியெல்லாம் அமலன்னு கிடையாதுங்கிறான் போக்கில் இந்த ஊரத்தில் திண்டு திண்டு இவ்வளவு பெரிய சைஸ் குருவான் இவ்வளவு கிரந்தத்தோடு சொல்லுவான் பாருங்க அல்லாட பெரிய கிருப குருவானை அல்ல இந்த காலத்துல சுருக்கிட்டாமா என்ன இடையில இடையில சாப்பிட்டுருக்கான் எத்தனையோ தாளு எத்தனையோ ஆயத்து எத்தனையோ வசனம் போ எனவே அல்லாஹ் சொன்னான் இதை மாறாக நாங்கள் ஒரு மலை நீர் இறக்கிறான் மலை மாவுத மலை ஜெயலானி மலைன்னு சொல்றீங்களே மலை அதுல கொண்டு போய் இறக்கிருந்தான் لرأيته خاشعا متصدعا من خشية الله அல்லாவுடைய அச்சத்தாலும் இந்த குரானுடைய பெருமதியை உணர்ந்து இதனுடைய வெயிட் இதனுடைய பாரத்தை நம்மளால தாங்க முடியாத அல்லான்னு சொல்லி அந்த மலைகளும் தூள் தூளா பைத்திக்கும் நபியேன்னு சொன்னாங்க அந்த குரான் தான் எங்கட கையில் இருக்கு. முந்திய சொல்லிருக்கேனா வீட்டுக்கு வெள்ள அடிக்க வர்றான் பாருங்க பாஸ் ஒயிட் போஸ்ட் பண்ண வர்றான் பாருங்க பாஸ் யாரு சந்திரபால சோமதாஸ் பிரியதாஸ் வர்றானா இல்லையா அவர் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக கண்டா பின்னாண்டு அவனும் கோலையும் சேர்ந்து டிவி இருக்கு இல்லையா டிவி தலைவலி அதை தூக்கி ஒரு பக்கம் வைக்க போறானுங்க வீட்டுல உள்ள குஞ்சி குருமா கொமரு கிளடு எல்லாம் ஓடி வந்து பசுமையை காட்டுக்காண்டேப்பா ඒක ජිබ්‍රීල් අලයිහිස්සලාම් ගෙනාලා දුන්න එකක්. බාසුන අප ගන්න එපා. ඒක අපි අරන් තියන්නම්. ඒක හරි ප්‍රවේශමින් අරන් තියන්න ඕනේ. හෙඩ් එක පොඩ්ඩක් අප්සෙට් වුණොත් ඔක්කොම අප්සෙට් වෙයි. ආ එන ஆச்சிම අරන් තියන්න අවශ්‍ය. அப்பா ஆச்சினா நாளைக்கு இன்னைக்கு கபருக்கு போற சைஸ். அது சொல்லுது பேத்துக்கிட்ட குமர்கிட்ட பாத்தும்மா புள்ளட பேரும் பாத்துமா தான் பாத்துமா பார்த்துமா மெதுவா மெதுவா மெதுவா பேசி பிடிங்க பேசி பிடிங்க ஜனாசாவை கூட பேசி பிடிக்கிறான்ல சும்மா கொண்டு விடுறான் பேசி பிடிங்க பாத்துவீங்க பாத்துவீங்க அப்பா சரி சரி சரி அவன் சொல்றான் நடந்தது நடந்தது எனக்கு தகவல் வந்தது அப்போ அப்துல்மான் பாஜி அசத்திருக்க காலத்தில் நாங்க மேடையில மீளாது மீளாத சொன்னது அப்போ அங்க பக்கத்துல என்ன இருக்குது குரான் ஒரு வரையில போட்டு கட்டி வச்சிருக்கு அவங்க சொல்றாங்க பஸ்ஸுக்கு மேக்கா தரவங்க யாத்துட்டியாண்ட மேக்கா தரவங்க யாத்துட்டியாண்டாட்டி தீனிய தூக்கணும் ஆட்சியும் பாத்துமாவும் திருவான தூக்கி வைக்கணும் யாரு வாசுமே அவன் சொல்றான் அப்போ மமனம் அல்ல அந்த மேல உள்ள ஆகம் புத்தனே வாசுல அனந்தியான ஒக்க மேக்கெட்டு முகத்தினேன் இவங்களுக்கு எல்லாம் கரைச்சு கொடுத்துருக்காங்க சார் ஏகிட்ட மாத்தினேன் ஏகிட்ட மாத்தினேன் குரானுக்கு மதிப்பில்லாத உணர்வு குரானை ஓதத் தெரியாதவர்கள் இவ்வளவு வயசா போச்சே யாராவது ஒரு ஆளுங்கிட்ட நான் போய் உட்கார்ந்து கொஞ்சம் டைம் எடுத்தாவது ஏதோ தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் இதை கத்துக்கிறணுமேங்கிற எண்ணம் எத்தனை டியூசன் இருக்கு உலகத்துல எத்தனை டியூசன் இருக்கு நாளைக்கு இன்னைக்கு சவுதிக்கு போறதுக்கு ஒரு கிளடை அவன் மண்டைக்கு டை அடிச்சு அவன் பேரையும் பர்த் சர்டிபிகேட்ல டேட் ஆஃப் பர்த்தையும் குறிச்சு போட்டு ஹெல்மெட் பாஸ்போர்ட்டை எடுத்து அவரு வேற கெட்ட கேட்டுக்கு இங்கிலீஷ் படிக்கிறார் என்ன அமெரிக்கன் ஒத்தம் தான் வாரானா இன்டர்வியூ பண்றது அது ஒரு வகையான டியூஷன் மாவடிக்கிறதுக்கு கேட்டு சொல்றதுக்கு அவன் கொண்ட எடுத்து கத்துக்கிறதுக்கு டியூஷன் தேவையா சொல்லுங்க அட பொம்பளைன்னா அவனுக்கு அந்த கொண்டைய படிச்சிருக்கான் இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா ஆம்பளை சொல்றான் அல்ல விளப்பம் இல்லாம எங்கடைய அரவா சொல்லி பாட்டீங்கன்னா அவங்க வளர்க்கிறோம் இல்ல அவனும் வளர்க்கிறான் அல்லாக்கு படைக்க தெரியாது அதனாலதான் படையப்பான்றானுங்களும் தெரியல அதனால படைச்சாச்ச மறுபடியும் நான் படையப்பா அவன் படைச்சிட்டான் நீ படையப்பா என்னது காத குத்தி அதுல ஒரு தோடு படையப்பா இன்னும் பொம்புல புருவத்தை வலிச்சு அதுல கருப்பால மை போட்டு படையப்பா அல்லாத உனக்கு படைக்க தெரியாதப்பா அந்த படையப்பா அந்த பாரு உதடு ரெண்டு அல்லாவே உனக்கு படைக்க தெரியாதப்பா இந்த பாரு சவப்புல பூசி எப்படி வச்சு வந்தா படையப்பா அல்லா விட்டுதா படையப்பா எல்லாம் செய்ப்போம் எனவே பெரியவர்களே சகோதரிகளே அல்லா ஜெல்ல ஜலாலுகு மன் மனித கோடிகளை அவன் மூலமாக வாழ்க்கைக்குள்ள அத்தனை வழியை சொல்லி காட்டி அவன் அறிவை அல்லா வளர்க்க விரும்பினான் அதற்காக அல்லாஹ் கொடுத்த அவனுடைய ஒரு கைடன்ஸ் வழிகாட்டல் தான் என்ன அவனுடைய அறிவுரைகள் அடங்கிய புத்தகம் மலையின் மீது இறக்கினாலும் என்ன ஆயிருக்கும் தூள் தூளா பெட்டி மலையின் மீது இறக்கியிருந்தாலும் மலைகளும் தூளாக இருக்கும் அந்த குரானின் பெருமதி உங்களுக்கு தெரிவதில்லை இது வேத யாரும் எழுதினதல்ல அல்லாவிடத்திலே இருந்து டிரெக்டா இறங்கினது ஓடுங்கோ படிங்கோ இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க சொல்லிதான் நல்லா ஆரம்பிச்சான் உங்களை படைத்த நாயில் திருநாமம் கொண்டு ஓடுங்கள் நபியே என்று கோயிலே தனித்திருந்த ரசூலுல்லாவுக்கு ஜிபிரில் அலைசலாம் மூலமாக அல்லா இறக்கினான் முதலாவது ஆரம்பம் அந்த பேச்சு எப்படி ஆரம்பிச்சிச்சு இக்ரா அப்படிதான் ஆரம்பிச்சு உஸ்தாத் யார் ஜிப்ரீல் அலைசலாம் அல்லா ஜல்ல ஜலால் மனவாறு சொன்னான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களாகவே நினைச்சு கற்பனை செஞ்சு எதையும் சொல்ல இயற்ற மாட்டார் உம்மி நபி இவ்வளவு பெரிய ஒரு வேத வாக்கியத்தை அவர்களால் நினைச்சு பார்க்க முடியாது இல்லா வகையின் அது அல்லாவால் அறிவிக்கப்பட்ட வகை அது அவங்களுக்கு படிச்சு கொடுத்த ஓதி காமிச்ச யாரு நல்ல விளப்பமுள்ள வலுப்பமான உஸ்தாத் யாரு ஜிபிரில் அலைசலாம் எங்கட காலத்துல நாங்க பாத்திக்கிற குவாமாசால லெப்பமார்க்கு ஓத விட்டீங்க பிள்ளைல அவர் வீடியோ எடுத்துக்கணும் அகமது பிரிட்டன் ஜெர்மன் இந்த பிள்ளைங்க என்னங்க ஜெர்மனா தான் போவான் அதுக்கு பிற வீடியோ வீசிட்டு வாங்கி வாங்கி வீடு பச்சத்து வாங்கி வீடு வாங்கிட்டு வர வீடியோ அடிச்சாட்டிக்கு நாத்தம் அங்கே கேலாம் இவர்கிட்ட வாதனா உருப்படுவானா அவன் கோப்ப புட்டு வைக்கதான் போவான் இப்பதான் மாஷா அல்லா சில பேர் குரா மசாக்கல்ல ஆர்வத்தோட ரூஹானியத்தோட அலி என்று ஆரம்பிச்சு அவங்கள குரான முழுமையா முழுமப்படுத்தி எங்களை போல சமுத்திரத்துல கொண்டாந்து விட்டுருக்கிறாங்க ஓடையில இருந்து ஹாஃபிலாக இருக்காங்க குரான மனநம் செய்கிறார் இதுவே இதுவே ஒரு அற்புதம் இல்லையா இப்ப எலும்பி மெனக்கிட்டு பார்க்க தெரியல பார்த்தாலே தெரியல சின்ன சின்ன குஞ்சு சைஸுங்க எட்டு வயசு ஒன்பது வயசு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு இந்த சிறுவர்களுடைய கல்விலே இந்த முப்பது ஜிசும் மனநமாயிருன்னு சொன்னான் இவரை கொஞ்சம் பாருங்க முப்பது ஜிசும் அல்லாஹுடைய கலாம் இந்த நெஞ்சகத்திலே பதிவாகி இருக்கிறது எவ்வளவு பெரிய அற்புதம் எல்லாருக்கும் முடியுமா இல்லை வேறு வேதங்கள் முடியுமா முடியாது பைபிளும் முடியாது சமஸ்கிருதம் முடியாது வேற எந்த ஒன்றையும் மனநம் செய்ய முடியாது ஏன் அவைகள் மனிதர்களால் இயற்றிய காரியங்கள் இது வேத நூல் வேத நூல் அமர்ந்திருந்து அல்லாவிடத்தில் ரப்பி சிதினி அல்மா என்று ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹ் இந்த நெஞ்சகத்துக்குள்ளே இந்த முப்பது குரானை மனநமாக்கி வைத்திருக்கின்றார் உலகத்துல எத்தனை ஃபேக்டரிகளை புகழ்றார்கள் எத்தனை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ட பெருசா பேசுறார்கள் எங்களை மாதிரி இந்த பிஞ்சி குஞ்சுகளை வச்சு குரான மனநம் செய்ய வச்சு ஆசிதுகளா உம்மத்துக்கு நாங்க ப்ரொடக்ஷன் தயாரிப்பு கொடுக்கிறோமே இந்த மதரசாக்கள் யாரோ பெருசா பேசுவானா பெருமை வாயிலே இதற்கு இணையான ஒன்று உலகத்தில் இல்லை அல்லாவுடைய கலாமை கற்றுக்கொள்ள இந்த மாணவர்களும் இவர்களுக்கு அதை போதிக்கின்ற உஸ்தாதுமார்களும் சாபத்துக்குரியவர்கள் அல்ல இதை தவிர மக்கள் ஒன்றும் எடுக்க வேணும் என்று சொல்லுதா சொன்னார் அன்பர்களே எது முழு உலகத்திலே சாபத்துக்கு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறதோ அதை ஜனங்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் பாவத்துக்காக செய்கிறோம் இவருக்கு தேவையா நியாஸ் போலை மதுரசா உண்ட போட்டுக்கணும் மண்டி ஏழாச்சும் முடிச்சு வேலையை பார்க்க வேண்டியதானே உனக்கு நான் சேர்த்த வந்து என்னத்துக்கு செய்யணும் அப்படி சொல்றாரு எனவே அல்லாவுடைய வேதமும் எந்த ஒரு சந்தேகம் இல்லை சந்தேகத்துக்குள்ள எதுவும் இல்ல குரானிலே இல்லை அல்லா சொல்லுகின்றான் எவ்வளவு மதிப்போடு இருக்கிறாங்க குரானுடைய உம்மத் எங்கட கையில குரான் இருக்கிறது என்று பெருமை இருக்கிறார் ஓய் வேலையை பாருங்க குரான் வச்சு என்னத்தவா செய்ய பெருசா பேசுறீங்க எங்கள்கிட்ட பரபர பர பர எங்கள்கிட்ட பணம் இருக்குது சொத்து இருக்குது கடை இருக்குது காணி இருக்குது பூமி இருந்தாலும் பரவாயில்ல குரான் என்னவா செய்ய தெரியா மலையிடத்திலே கேளுங்கள் அந்த மலை சொல்லும் அடே எங்கட மேல இறக்கினா நாங்க இன்றைக்கு இல்லடா தூள் தூளா பேத்தி கொண்டா உங்களோட கைது அருமை விளங்குது இல்லடான்னு தான் சொல்லு எனவே ஒரு உயர்ந்த அல்லாஹுடைய அறிவுரை அறிவு பொக்கிஷம் குரான் அல்லா ஜெல்ல ஜலான் விழுவாடு ஜிபிரியல் அலி இஸ்லாம் மூலமாக யாரு கற்றுக் கொடுத்த ரசூல்லா இதை ரசூலுல்லா பொறுமதியான ஒருத்தட்டு தானே கற்றுக்கொண்டார்கள் அதிலும் நாயும் சல்லா அலி செல்லம் அவர்கள் அலை இஸ்லாம் அவர்கள் ஓதி காண்பிக்கின்ற நேரம் ஓதி காண்பிக்கக்குள்ள வாயை பார்த்து பண்ணிப்பாங்களாம் வாயை பார்த்து பண்ணிப்பாங்களாம் ஜிபினில் அலை இஸ்லாம் ஓதும் போதும் அவர்களுக்கு ஓதுவார்களாம் எங்கே தவறிடுமோ மறந்துடுமோ போக எனக்கு அதை பிக்கப் பண்ணிக்கொள்ள இயலாம போகுமோன்ற பயம் விஸ்வாசம் கொண்டவர்களே விஸ்வாசம் கொண்டவர்களே நீங்க உங்க சொந்த வீடு அல்லாத வேறு வீடுகளுக்குள்ளே நுழைவதாயிருந்தார் அது உங்களுடைய பெரிய பட உடாய்க்கியலும் மாமிட உடாய்க்கியலும் மத உடாய்க்கியலும் தாத்தட உடாய்க்கியல் அவர்களிடத்திலே சலாம் சொல்லி தூண்டுக்குள்ள வரட்டா தாத்தா என்று அனுமதி கேட்காமல் போவானாம் மீறினால் குற்றம் குரானை மீறிய குற்றம் பின்பற்றப்படுகிறதா குரானிலே ஒரு அழகு அல்ல சொல்லி தந்திருக்கின்றார் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக உலகத்திலே துயரங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு எங்களுக்கு சொல்லித் தந்த அறிவுரைகள் அட்வைஸுகள் அவனுடைய அபிப்பிராயங்கள் பொருத்தமான பெண்களுக்கு என்ன சொன்னான் ولا تبرجن تبرج الجاهلية الأولى தாய்மார்களே பெண்களே நீங்க ஜாலியா காலத்தின் பெண்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியிறங்கி ஊர் சுத்தின மாதிரி நீங்க சுத்தாதீங்க يا விசுவாசம் கொண்டவர்களே இந்த சொன்ன புத்திமதிகளை உங்களோட வீட்டுல உங்களோட பொண்டாட்டி பிள்ளைகளும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் குடும்பத்தாரும் பின்பற்றுகின்றார்களா என்று கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லாட்டி நரகம் பெய்த்துருவாங்க அவங்கள நரகத்திலிருந்து காப்பாத்துற பொறுப்பு உங்களோட பொறுப்பு நான் தானே தங்கச்சி பாட்டி கூட்டிக்கிட்டு போறாரு எங்க கூட்டு போறாரு எங்க கூட்டு போறாரு கிளாஸுக்கு போறார் கிளாஸ் அல்லா சொன்னா கிளாஸ்ல போட்டு வை இதெல்லாம் கிளாஸுக்கு போற கேஸ் இல்ல பக்கத்துக்குள்ள பெண்களுக்கு சேர்த்து அவங்க அவுட்டோட இருப்பதுதான் உலகம் என்ன சொன்னது ஆண்டவனே இந்த குரானை நீ இறக்கியது ஒத்தகை காலத்திலே ஒட்டக காலத்தில் இறக்கி கொண்டு வெளியே போவான மூட்டுக்கொள்ளீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் இது சயின்ஸ் காலம் அதனாலதான் சயின்ஸா தூக்கிட்டு போறான் சோமப்பால அதான் சயின்ஸா மாறுறா சுப்பிரமணியோட அல்லா ஒட்டக காலத்திலே சொன்னான் சயின்ஸ் காலம் ஐந்தாலும் ஆபத்து பெட்ரோல் கிட்ட போட்டிருக்கிறான் நோ ஸ்மோக்கிங் புகைத்தல் கூடாது தலவாணி மெத்த கிராண்ட் பாஸ் கடையில பஞ்சு கடை சிகரெட்டோட போனா சொல்றாரு நானா கொஞ்சம் வெளியே முடிச்சிட்டு வாங்க நானா சார் இல்ல நான் ரெண்டு தலை எடுக்கலும் கொஞ்சம் வெளியே பத்த வச்சுட்டு வாங்க என்னடா இது தெரியுமா என்னது பஞ்சு கடை சரி வராது ஓ இப்பதான் நான் பார்த்தேன்ட்டு வெளியே போறான் பெட்ரோல் இருக்கிற இடத்துல பஞ்சு இருக்கிற இடத்துல நெருப்பு பாவிச்சால் எரியும் என்று தெரிஞ்சிருக்கிற உலகம் ஆணும் பெண்ணும் சரி சமமாக பல ஒரு இடத்துல அது எரியும் அல்லாஹ் எப்பயே சொல்லி தந்தார் எரிமலை அது கூறுகிறது அது குமரியதால எங்க எத்தனையோ பெற்றோர்களுக்கு முன்னாலே தங்களின் பெண் மக்களின் கற்புகள் பதியாகிறது நாங்க சொன்னா உங்களுக்கு குத்தம் பின்னால நீங்க அனுபவிக்க போறது துக்கம் குரான் சொல்லி தந்தா கவனம் எனவே குரானின் வசனங்கள் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அல்லாவுடைய அறிவுரைகள் பின்பற்றுங்கள் வரலாறுகள் சொன்னான் நன்மையை சொன்னான் தீமையை சொன்னான் அவனுடைய கட்டளைகளை சொன்னான் ஹராமை சொன்னான் ஹலாலை சொன்னான் உதவிகள் உதாரணங்கள் சொன்னான் எல்லாமே சொன்னான் நம்முடைய நன்மைக்காக நாற்பது வயதிலே ரசூலுல்லாவுக்கு ஆரம்பித்து அறுபத்தி மூன்றாம் இறுதி வயதிலே இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த அழகிய குரானின் சோதனைகளை அவ்வப்போது சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி அல்ல சொல்லுகிறது உதாரணமாக ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு பிரயாணத்திலே இருந்தார்கள் அந்த பிரயாணத்திலே அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாவு அன்ஹா அவர்களின் கழுத்திலே இருந்த தன் சகோதரிடத்திலே இரவலாக வாங்கி வந்த மாலை தவறிவிட்டது அதை தேடும் பணியிலே ஈடுபட்டார்கள் இந்த நிலையிலே தொழுகைக்குள்ள நேரமும் வந்தது அவர்கள் இறங்கி இருந்த இடம் தண்ணீருக்குண்டான இடமாக இருக்கவும் இந்த இடத்துல இறங்குவோம் என்று அவர்கள் தான் ஆயிஷனாகி தான் ரசூல்லாட்டு சொன்னார்கள் இங்கே இருப்போம் இங்கே தங்குவோம் தண்ணீருக்கும் கூட கஷ்டமான போது அபுபக்கர் சித்திக்கள் இல்லா கூட கோவிச்சுக்கிட்டார்கள் மவள் செய்யற வேலை தான் ரசூல்லா ஒன்றும் பேசக்கூடாது என்று அவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்கள் மௌனமானார்கள் நீ இந்த வேலையை செய்ய போயிட்டு தானே தண்ணிக்கு இவ்வளவு பிரச்சனையா போச்சு இப்ப தொழாரம் தண்ணீர் இல்லை ஒழுவெடுப்பதற்குள்ள வாய்ப்பில்லை அல்லா ஜெல்ல ஜெலாது குரானிலே தயமுமை சொல்லிக் கொடுத்தான் தயமும் தெரியுமா வாகனத்துக்கு நாலு ரோத ரோதைக்குள்ள நாலு டியூப் டியூப் கிழிஞ்சா காத்து போற திடீர்னு ஒரு காத்து வைத்தால் என்ன செய்யற டிரைவர் இறங்கி கிழிஞ்ச டேபிள் கூதுறா இல்ல பின்னு கொண்டு வச்சு யார் என்னது பியாவி எல்லாரும் தெரியும் பியாவி இது காத்து போனா அதை மாட்டேன் அது தெரியும் ஒருவருக்கு வழியில்லாட்டி தயமும் என்னடா புதியதா ஒன்று சரியா தயமும் சொன்னது சுத்தமான மண்ணை கொண்டு நீங்கள் அதனை உங்கள் முகத்திலும் கைகளிலும் சதவிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்னால் நான் எதற்காக சொல்லுகிறேன் இப்படி தேவைகளின் போது அறிவுரைகளை ரசூலுல்லாவுக்கு அல்லா வழங்கி நாயும் சல்லா அலை செல்வர்களுக்கு வாழ்வுக்கு வழிகாட்டியதுதான் அல் குரான் எனவே பெரியவர்களே சகோதரிகளே இந்த சிறப்பான குரானின் போதனைகளை நமது வாழ்விலே நாம் ஏற்று நடந்தால் உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாம் தானாக குழந்தைகளுக்கு குரானை ஓத வையுங்கள் குரானை கற்றுக் கொடுங்கள் அவர்களை குரானை ஓதக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் நீங்க தான் அவனை கொள்ற கடையில் ஒருத்தரம் இல்லை குரான் ஓதி ஓதி என்னத்தை செஞ்சா எல்லாரும் பிரசாமி பாப்பாக்கு உதவியாயி பாப்பா நான் எக்ஸ்போர்ட்டா செய்தாலும் இல்ல பீடா கடை வச்சுக்காரு பீடா சாதா வச்சு வச்சுக்க இவனை சாதா அன்பர்களே இதே மாதிரி உண்மை மாதிரி குரான் அனுப்புறது இந்த அந்த கோப்பை புட்டை கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு வா இந்த இடியாப்பத்தை கொண்டு போய் இக்பால் ஹோட்டல் போட்டு வா இல்ல உமா குரா குரான் சும்மா இனி நாங்க என்ன குரான ஓயில உன்ன வாப்பா குரான ஓயிலாரு அழிச்சுட்டான் உன்னை வாப்பா தஞ்சு அழிச்சு பண்ணிக்காரு இவர் பெரிய குரானவை போற இடியாப்பத்தை கொடுத்துட்டு வா என்ன போறவன் அவனுக்கு கார் வாங்கி கொடுத்தி எப்படி அவன் இடியாப்ப பேசுற ஒரு கக்கத்தில் வச்சுக்கொண்டு மறு கையால போறாரு குரானோத உத்தரவு இல்ல குரானோத உத்தரவு இல்ல நாயகன் சொல்லலாம் சொன்னார்கள் எந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு குரானை கட்டுப்படுத்தி அந்த குரானை அவர்கள் கற்று வாமில் அபிமாசி அதன்படி அந்த பிள்ளைகள் அமல் செய்தால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் கியாமத்து நாளையிலே சூரியனை விட பிரகாசமான கிரீடம் அணிவிக்கப்படும் என்று சொல்லுவார் அன்பர்களே அது மாத்திரமல்ல குரான் ஒரு எழுத்துக்கு நன்மை நான் சொல்லலாம் சொன்னார்கள் மண் கர ஹரப்பன்மின் கித்தாப் இல்லாய் யார் குரானில் இருந்து ஒரு எழுத்தை ஓதினாரோ அவருக்கு ஒரு நன்மை குரானில் ஒரு எழுத்த ஓதுனா என்ன நன்மை அம்சாரிஹா இந்த நன்மைன்னு செல்றது பத்து பத்து நன்மை கிடைக்கும் ஒரு ஒரு எழுத்த உச்சரித்தார் இந்த அலிப்லாம் மீம் செல்றத ஒரு எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன் அலிபுன் ஹர்ஃபுன் இந்த அழிப்புன்னு செல்கிறது ஒரு எழுத்து நாம் என்று சொல்ற ஒரு எழுத்து நீன் சொல்ற ஒரு எழுத்து ரசூல்லா குர்வான் ஓதி அதிகமான நன்மை பெறணும்ன்றதுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு வாக்களித்திருக்கிறார் அது எப்படி இப்ப குரான ஓதுறீங்க ஓதி கொண்டு போக்குல சிரவுண்ட பேருவாரு யார்ட பேர் யார் அவன் யாரு பலாசபா மந்திரியா மூசா அலைசலாமுக்கு எதிராக வந்த சண்டாளன் அல்லாவுடைய களிமாவை எதிர்த்தவன் அகந்தை கொண்டு நானே ஆண்டவன் என்று சொன்னவன் அவன் பேரும் வருது குரான் எப்படி திரவு நடத்திலே செல்லுங்கள் அந்த வசனம் நீ இப்ப குரான் ஓடக்குள்ள இதுதான் மினா பிராவுன்னு சொல்றீங்க அந்த ஐயாயிரத்திட பேரை சென்னாலும் உங்களுக்கு பத்து நன்மை ஐம்பது நன்மை உங்களுக்கு எத்தனை நன்மை பிராவுனுக்கு எத்தனை எழுத்து பேரே ஐன் வா நூன் சில பேர் பேர் கேட்டுவாரு அவனுக்கு ஓனும் அர்த்தம் கிருத்தம் ஒரு பலாயும் பாக்குறது அவருக்கு எஃப்ல ஒண்ணும் எஃப்ல எஃப்ல e இல்லையேடா எஃப்லண்டா பிராவுண்டை காலையில் சண்டாளன் சொல்றாங்க எனவே அப்படி மடையில் வைப்பான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி அவனுக்கு ஆம்பளை உம்மத் புதுமையான கோலம் அல்லாதான் இந்த உம்மத்தை காப்பாற்றணும் குரானுடைய அட்வைஸ் அறிவு இல்லாத்துடைய விலை எனவே சே ஐன் வாவ் பத்து ரேக்கு பத்து ஐனுக்கு பத்து வாவுக்கு பத்து நூலுக்கு பத்து எத்தனை ஐம்பது கணக்கு பார்க்கணுமா குதிரைக்கு பார்க்கணும் பிக்கோட்டைக்கு இத்தனை அதுக்கு இத்தனை தொக்கட்டுக்கு இத்தனை அது அப்செட் இது இது என்னன்னு சொல்றான் ரேக்கு பத்து ரேக்கு பத்து ஐனுக்கு பத்து வாவுக்கு பத்து நூலுக்கு பத்து தெரியா குதிரோட பேர் தெரியும் கிரவுண்ட் பேர் தெரியா எங்க வந்தி குரான் வந்து எனவே குரானின் ஒரு எழுத்து ஓதினாலும் பத்து நன்மை எழுத்து எனவே ஓதுங்கள் உங்கள் குழந்தைகளை ஓத வையுங்கள் உங்களுக்கு இதுவரை ஓத தெரியவில்லை என்றால் வெட்கப்படாமல் யாரிடத்திலேயாவது நீங்கள் அந்த குரானை கற்றுக்கொள்ள முயலுங்கள் அது போக உளமாக்கள் உபதேசம் புரிவதெல்லாம் அந்த குரானின் நிழலிலேதான் குரானின் நிழலிலேதான் உபதேசம் புரிகிறார் எனவே உபதேசத்தை கேட்டு நடந்து குரானை கேட்டு நடந்தவருக்கு சமம் நடந்தால் இன்ஷால்லா என்ன வராது வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராது எனவே பெரியவர்களே அந்த சிறப்பான குரானில் எல்லை இல்லாத அற்புதங்களையும் வரலாறுகளையும் விடியும் வரை சொல்லலாம் நேரம் அதற்கு இடம் கொடுக்கவும் இல்லை இன்ஷா அல்லா நாளை ஒரு தலைப்பிலே நாம் சந்திக்கின்ற வரை அந்த சிறப்பான நல்லவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து அமல் செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நமக்கு துணை செய்வானாக குரானின் வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் நசீவாக்கி வைப்பானாக குரானை நம் நெஞ்சகங்களிலே அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக அதை ஓதுகின்ற ஓத வந்த மனநம் செய்ய வந்த இந்த ஹாபிதுகளுக்கு கல்விலே அதனை அல்லா பதிய செய்து அவர்கள் அதை சமூகத்துக்கு எடுத்தோதி நேர்வழி நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய தாய்களாக அவர்களை எல்லாம் கபூல் செய்வானாக அப்படியான குரான் உடையவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك எங்கே வாலியை பற்றி சொல்லவில்லை என்று வாலி இல்லையோ என்று நினைக்காதீர்கள் அது இன்ஷா அல்லா ரமலான் முடியும் வரை இருந்து கொண்டுதான் இருக்கும் செல்லும் வழியிலே வாலியை சந்தித்தே செல்லுங்கள் நாளை மறுமையில் அதற்குரியதை நீங்கள் சந்தித்துக் கொண்டே சுரக்கத்துக்கு செல்லுவீர்கள் என்று நாங்கள் துவா செய்கின்றோம்